திருச்சிற்றம்பலம் திரு புருடோத்தம நம்பி அவர்கள் இயற்றிய திருவிசைப்பா ஸ்தலம் கோயில் திருச்சிற்றம்பலம் வாழவர்கள் வேண்ட வளர் நஞ்சை உண்டார்தான் ஊனமிலா என் கை ஒளிவலைகள் கொள்வாரோ தேனல் வரி வண்டரையும் தில்லை சிற்றம்பலவர் நானமரோ என்னாதே நாடகமே ஆடுவரே ஆடிவரும் காரரபும் ஐமதியும் பை கொன்றே சூடிவரோமா கண்டேன் தோல்வளைகள் தோற்றாலோ தேடியமையோர் பரபும் தில்லை சிற்றம்பலவர் ஆடி வரும் போதருகே நிற்கவுமே ஓட்டரே ஒட்டாவகையவுணர் ஓரம்பால் பட்டாங்கு அழல் விழுங்க எய்துகந்த பண்பினார் சித்தார்மரையோவா தில்லை சிற்றம்பலவர் தில்லை சிற்றம்பலவர் கொட்டானடமாட கோள்வளைகள் கொள்வரே ஆரே இவை படுவர் ஐயங்கோள வந்து ஐயங்கோள வந்து போரேடி என்று புருபம் ஈடுகின்றார் தேரார் வீழபோபம் தில்லை சிற்றம்பலவர் தில்லை சிற்றம்பலவர் தீரா நோய் செய்வாரை ஒதுக்கின்றார் காணீரே காணீரே என்னுடைய கைவளைகள் கொண்டார்த்தாம் கைவளைகள் கொண்டார்த்தாம் சேனார் மணி மாட தில்லை சீற்றம்பலவர் பூணார்வன முலை மேல் பூவம்பால் காமவேள் பூவம்பால் காமவேள் ஆடாடுகின்றவ கண்டும் மருளரே இவரே வானவர்க்கோ வானவரே என்பாரால் வானவரே என்பாரால் தாயிவரே எல்லார்க்கும் தந்தையுமாமென்பாரால் தேமதியம் சூடிய தில்லை சீற்றம்பலவர் தில்லை சீற்றம்பலவர் வாயின கேட்டறிவார் வையகத்தாரவாரே ஆவாயிவர்த்தம் திருவடி கொண்டந்தகந்தன் திருவடி கொண்டந்தகந்தன் மூவாவுடலவிய கொன்றுகந்த மூக்கண்ணர் தேவாமரை பயிலும் தில்லை சிற்றம்பலவர் தில்லை சிற்றம்பலவர் கோபாகின வளைகள் கொள்வாரோ என்னையே என்னை வலிவாரார் என்ற இலங்கையர்கோன் என்ற இலங்கையர்கோன் மன்னும் முடிகள் நெறித்த மணவளர் சென்னல் விளை கழனி தில்லை சிற்றம்பலவர் தில்லை சிற்றம்பலவர் முன்னந்தான் கண்டறிவார் ஒவ்வாறிம்மூத்தரே முத்தர் மூது பகலே வந்தென்றில் புகுந்து வந்தென்றில் புகுந்து பக்தர் பலியிடுக என்றெங்கும் பார்க்கின்றார் சித்தர் கணம் பயிலோ தில்லை சீற்றம்பலவர் தில்லை சீற்றம்பலவர் கைத்தலங்கள் வீசி நின்றாடுங்கால் நோக்கரே நோக்காத தன்மையால் நோக்கிலோம் யாமென்று நோக்கிலோம் யாமென்று மார்காழியீந்து மலரோனை நிந்தித்து சேகாதலி தேரும் தில்லை சீற்றம்பலவர் தில்லை சிற்றம்பலவர் ஊர்க்கே வந்தென்பளைகள் கொள்வாரோ ஒண்ணுதலீர் ஒண்டுதலி காரணமா உம்பர் தொழுதே தொழுதேத்தும் உம்பர் தும் கண்ணுதலான் தன்னை புருடோத்தமன் சொன்ன பண்ணுதலை பத்தும் பயின்றாடி பாடினார் பயின்றாடி பாடினார் எண்ணுதலை பட்டு தங்கு இனிதாயிருப்பரே சிற்சபை சுவாமி ஆனந்த நடராஜமூர்த்தி அம்பிகை சிவகாம சுந்தரி மூலஸ்தானம் ஸ்ரீமூலநாதர் அம்பிகை உமா பார்வதி திருச்சிற்றம்பலம்